அழகான முறையில வழிநடாத்தி கொண்டிருக்கும் ரபுல் அசத் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுவை போற்றி போலுகின்றேன் அல்ஹம்துல்லா உலகத்துக்கு ஒரு உத்தம தூதராக இருநிலை மூளை கிடந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக வந்துடித்த என் பெருமானார் சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லோர்கள் கியாமம் பரியந்த அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் தன்மையும் உண்டாவதாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில் நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லறியார்களே അള്ളാഹു സുബാനുഭൂത്താലാവേ എല്ലാ സന്ദർഭങ്ങളിലും അഞ്ച് തക്കുവ ചെയ്തു വാലുമാറും അവൻ എന്റെ വിജയങ്ങളെ എടുത്തു നടക്കുമാറ് പണിത്തെടുക്കിന്താനോ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவன் எந்த விடயங்களை விற்கும் தவிர்ந்து ஒதுங்கி விலகி வாழுமாறு பணித்திருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய மேலான பெரியார்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹு எங்களை சிறப்பான ஒரு படைப்பாக படைத்து எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான அருட்கொடைகளை ஞாபகத்துகளை தந்திருக்கிறான் அன்பானவர்களே மனிதன் அல்லாவினால் தரப்பட்ட அந்த அருட்கொடைகளை என்ன ஆரம்பித்தால் அவனால மட்டிடக்கூட முடியாது அந்த அளவுக்கு வெளிரங்கமான ஊரங்கமான ஏராளமான அருக்குடைகளை தந்திருக்கிறான் அன்புக்குரிய மேலானவர்களே நிச்சயமாக நாளை கையாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அதை பற்றி விசாரிக்க இருக்கிறான் எந்த பாக்கியங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோமோ நாளைய கையாமக்கூடிய நாளில் உங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே நிச்சயமாக நானும் நீங்களும் அந்த ஒன்றுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆக அன்புக்குரிய மேலானவர்களே அல்லாவினால் தரப்பட்ட ஒவ்வொரு பாக்கியங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய கட்டாய தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே இதே அடிப்படையில தான் ஈமானுக்கு பின்னால களிமாவுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஒரு ஞாபகம் இருக்கும் என்றால் அதுதான் உடம்புடைய ஆரோக்கியமாக இருக்குது கண் அழகாக பார்க்குது செவிப்புணன் அழகாக கேட்குது நாவு அழகாக பேசுது உடம்புடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அழகான முறையில இயங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லாஹு எங்களை அழகான முறையில வாழ வச்சு கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய மேலானவர்களே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னால்தான் ஹரீஸ்ல வந்திருக்கிறது அதில் சொல்லமாக ஒளிவு செல்லம் அவர்களுடைய ஒப்பாத்துக்கு பின்னால அதற்கு அபுபக்கர் சித்திக்கு ரவி அல்லாஹூ தாளனும் ஒரு தடவை பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக வேண்டி மிம்பருடைய பணியில நின்றிருக்கிறார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே கீழால் இருந்த சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் சென்ற வருடம் இந்த ஒரு இடத்துல ஹதரத் முகமது சொல்லல்லாஹு அலைவசல்லாம் நின்றிருந்தார்கள் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லிவிட்டு ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹு அழுதார்கள் அழுதுவிட்டு அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் சலுவாகல் ஆபியா உலகத்துல வாழக்கூடிய நேரம் அல்லாவின் பக்கமாக கரம் வேண்டி அதிகமாக ஆரோக்கியத்தை கேளுங்கள் லம் யோத்த அகதும் பத்து பாதல் எத்தையும் அவ்வள மினல் ஆபியா ஒரு மனிதனுக்கு உறுதியான ஈமானுக்கு பின்னால அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கும் என்றா அதான் உடம்புடைய ஆரோக்கியமாக இருக்குது அன்புக்குரிய மேலானவர்களே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம அழகான முறையில் இந்த பூமிக்கு மேலால வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றா அது ஆகப்பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு இந்த ஒன்று கிடைக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அதிகமான நிலவுகள் கிடைத்ததற்கு சமமாக இருக்குது கூறிய மேலானவர்களே அதுல சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய ஹரீப் திருமதி ஷரீப்ல பதிவாக இருக்குது அதுல சொல்லல்லாஹு அலைவசல்லம் மூணு விடயங்களை சுட்டி காட்டினார்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இரவுடைய நேரத்துல தூங்குறாரு விட்டு காலையுடைய நேரத்துல கண் விழிக்கிறாரு கண் விரிக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய உள்ளத்துக்குள்ளால எந்த விதமான அச்சமும் கிடையாது அவனுடைய உள்ளத்துக்குள்ளால எந்த விதமான பயமும் கிடையாது அந்நியர்களை கொண்டு பயம் இல்ல அண்டை வீட்டார்களை கொண்டு பயம் இல்ல காலையுடைய நேரம் அவனுடைய உள்ளம் நிம்மதி அடைந்து நிறையவில்லை அவன் கண் விழிக்கிறான் இரண்டாவதாக சொன்னார்கள் இரவுடைய நேரம் தூங்கக்கூடிய நேரம் அவனுடைய அனைத்து உறுப்புகளும் அழகான முறையில் இயங்கிக் கொண்டிருந்தது காலையுடைய நேரம் உறங்கிவிட்டு கண்பிடிக்கக்கூடிய நேரம் அதே போன்ற அனைத்து உறுப்புகளும் அழகான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எந்த விதமான குறைபாடுகளும் இல்ல ஆசியத்தான நிலைமையில அல்லாஹ் கண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியை தந்திருக்கிறான் மூணாவதாக சொன்னார்கள் அந்த நாளுக்கு தேவையான பணம் அல்லது அந்த நாளுக்கு தேவையான உணவு அவனுடைய தரத்தில் இருக்குது அன்புக்குரிய மேலானவர்களே உள்ளத்துக்குள்ளால் அச்சம் கிடையாது அவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைத்திருக்கின்றது அவனுடைய வாழ்க்கையில அந்த நாளுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்குது அதுல சொல்லலாம் ஒரேவசலம் சொன்னார்கள் இந்த மூலம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் முழு உலகமும் உன்னுடைய பாதத்தின் கீழால் வந்ததற்கு சமம் சொன்னார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய பாக்கியம் அது உடம்புடைய ஆரோக்கியமாக இருக்குது அதனால சொல்லல்லாது அறிவுசலம் சொன்னார்கள் திருமதி சரீப்ல பதிவாக இருக்குது ஞாபகத்தான் அல்லாஹு மனிதனுடைய வாழ்க்கையில இரண்டு ஞாபகங்களை கொடுத்திருக்கிறான் அன்புக்குரிய மேலானவர்களே இன்னைக்கு நானும் நீங்களும் பாக்கியம் என்று சொல்லி விளங்கி வச்சிருக்கிறது எங்கள்கிட்ட செல்வம் இருக்க வேண்டும் எங்களுடைய பிரயாணங்கள் விலையுயர்ந்த வாகனத்தில் இருக்க வேண்டும் ஒரு விசாலமான வீதி எங்களுக்கு இருக்க வேண்டும் கை நிறைய செல்வங்கள் இருக்க வேண்டும் இதைத்தான் நானும் நீங்களும் இன்னைக்கு ஞாபகம் என்பதாக விளங்கி வச்சிருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே அல்லாஹு விலை மதிக்க முடியாத சில ஞாபகங்கள் எங்களுடைய கருத்துக்குள்ளால தந்திருக்கிறான் அன்புக்குரிய மேலானவர்களே அதனுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை அதில் சொல்லலாம் ஒலைவசலம் சொன்னார்கள் நியமத்தான் மனிதனுடைய வாழ்க்கையில அல்லா இரண்டு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் அது ஏழையுடைய கரத்திலையும் இருக்குது அது செல்வந்துடைய கரத்திலையும் இருக்குது அது ஆட்சியாளர்களுடைய கரத்திலையும் இருக்குது அன்புக்குரிய மேலானவர்களே சொல்லலாம் ஒலைவசலம் சொன்னார்கள் மனிதனுக்கு அதனுடைய பொறுமதி விளங்குதில்லை அதை ஒழுங்கான முறையில செலவழிக்கிறான் இல்லை அதை எப்படி கழிக்க வேண்டும் அப்படி கழிக்கிறான் இல்ல சொல்லிவிட்டு முதன் முதலாக சொன்னார்கள் மனிதா உன்னோட வாழ்க்கையில கிடைச்சிருக்கக்கூடிய ஆரோக்கியம் அல்லா என்ன ஆரோக்கியமாக வாழ வச்சிருக்கிறான் என் உடம்புல குறைபாடுகளை உண்டாக்கல்ல எனக்கு அழகான மனைவியை தந்திருக்கிறான் என் குழந்தைகள் அழகாக இருக்கிறார்கள் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்ல யார்கிட்டையும் கரம் நீட்டக்கூடிய நிலைமை உண்டாகல்ல அன்புக்குரிய மேலானவர்களே சொல்லவாக சொன்னார்கள் மனிதா அல்லாஹ் உனக்கு கொண்ட ஆக பெரிய பாக்கியமாக இருக்கிறேன் அன்புக்குரிய மேலானவர்களே இதனுடைய பொறுமதியை விளங்கோடும் என்றால் கண்ணுடைய பொறுமதி என்னுடைய செழிப்புடைய பொறுமதி என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய பொறுமதியும் நானும் நீங்களும் ஒழுங்காக விளங்கணும் என்றால் ஒரு கணம் வைத்திய சாலைகளின் பக்கம் பேசி பாருங்க அன்புக்குரிய மேலானவர்களே இந்த ஒரு விவாதத்தை செய்யறதுக்காக வேண்டி அழகான முறையில குளித்து அழகான முறையில ஆடைகள் அணிந்து இந்த காற்றாடிக்கு கீழால் இருந்து கொண்டு இந்த விவாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே ஒரு கணம் எங்களுடைய சிந்தனையை திருப்புங்க வைத்திய சாலைகளின் பக்கம் பெய்து பாருங்க வைத்திய சாலைகளின் பக்கமாக திருப்புங்க அன்புக்குரிய மேலானவர்களே எத்தனை மக்கள் எத்தனை கஷ்டம் நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா அப்படியான ஒரு நிலைமையை உண்டாக்கல அல்லா எங்களை கண்ணியமாக வாழ வச்சு கொண்டிருக்கிறான் அல்லா எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அன்புக்குரிய மேலானவர்களே மறந்து விடாதீர்கள் நாளை தியாமக்கூடிய நாளில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த இந்த பாக்கியங்களை பற்றி விசாரிக்கக்கூடிய நேரம் அதில் சொல்லவாக வலிவசலம் சொன்னார்கள் உனக்கு தரப்பட்ட உடம்புடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் நாளை தியாமக்கூடிய நாளில அல்லாஹ் ஒவ்வொரு அமத்துகளை பற்றியும் விசாரிக்க இருக்கிறான் அப்படி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் அல்லாஹு கேட்க இருக்கிற முதலாவது கேள்விதான் உடம்புடைய ஆரோக்கியத்தை தந்த தந்தோம் கண்ணியமாக வாழ வைத்தோம் எந்த விதமான குறைபாடுகளும் உண்டாகல்ல ஒரு உறுப்புல ஒரு குறைபாடு இருந்திருக்கும் என்றால் சமூகம் எங்களை ஒரு கண் கொண்டு பார்த்திருப்பார்கள் அன்புக்குரிய மேலாளர்களே அழகான தோற்றத்தை தந்தி அழகான முறையில பூமிக்கு மேலான அழகான மனைவி குழந்தைகளை தந்தி அழகான ஒரு வியாபாரத்தை தந்தி அழகான ஒரு வீட்டில எங்கள் அழகான முறையில வாழ்விச்சிருக்கிறான் நாளை தியாமத்துடைய நாளில அல்லா தந்த ஞாபகத்துகள்ல முதன் முதலாக கேட்க இருக்கிறது உன்னோட உடன்கூடிய ஆரோக்கியத்தை தந்தேன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாய் அன்புக்குரிய மேலாளர்களே உள்ளத்துல கதை வச்சு கேட்டு பாருங்க எவ்வளவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களோட சிரசுகள் எங்களோட தலைகள் இந்த மண்ணுக்கு மேலால எவ்வளவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்புக்குரிய மேலாளர்களே பாவத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோமா அமல்களின் பக்கம் திரும்பி இருக்கிறோம் படித்திருக்கிறோமா குரானை திறந்து பார்த்திருக்கிறோமா அன்புக்குரிய மேலானவர்களே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் அல்லாவுடைய கட்டளைகள் விட்டும் தூரமாய் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே அதில் சொல்லலாம் உறைவு சொல்லம் வழிகாட்டினார்கள் இப்ப யோசிக்க வேண்டும் இந்த ஒரு பாக்கியத்தை நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும் அன்புக்குரிய மேலானவர்களே ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே அதில் சொல்லலாம் ஒளிவு செல்லம் செய்யாமத்துக்குரிய அடையாளமாக சொன்னார்கள் எப்ப இந்த உம்மத்துல பாவம் தலைவிடுத்து ஆட ஆரம்பிக்குமோ ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எந்த உம்மத்து ஹராமை போன்று செய்ய ஆரம்பிப்பார்கள் என்றால் இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை தான் உங்களுக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்களுடைய காலத்துல பார்க்காத நோய்கள் அவங்களுடைய காலத்துல பார்ப்பீர்கள் ஆச்சரியமான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறக்கக்கூடிய குழந்தை அன்புக்குரிய மேலானவர்களே எந்த விதமான பாவத்துக்கும் சொந்தம் இல்ல வைத்திய சாலைகள் அணுகி பாருங்க இன்னைக்கு எத்தனை தாய்ந்தர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே அல்லா எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அன்புக்குரிய மேலானவர்களே அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் அதில் சொல்லல்லாது வரைவசலும் வழிகாட்டினார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே திருமதியுடைய ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது ஒரு மனிதர் வருகிறாரி வந்து சொல்கின்றார் எனக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் அன்புக்குரிய மேலானவர்களே அழகான ஒரு உபதேசத்தை செஞ்சார்கள் அது அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல தயாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனித கோடிகளுக்கும் தேவையான சில முத்தான வார்த்தைகளை பேசினார்கள் அது எப்படியாப்பட்ட துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி படித்தவனாக இருக்கலாம் செல்வந்த நாம் இருக்கலாம் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியார் நாம் இருக்கலாம் ஒரு குடிசையில வாழக்கூடிய ஒரு பாமர மனிதனாக இருக்கலாம் அனைவர்களுக்கும் தேவையான சில முத்தான விடியங்களை பேசினார்கள் அன்புக்குரிய மேலாளர்களே அதில் ஒன்றுதான் சொன்னார்கள் அல்லாஹு எங்களுடைய வாழ்க்கையை சில பக்கங்களாக ஆக்கி வச்சிருக்கிறான் அன்புக்குரிய மேலாளர்களே சில பக்கங்களால் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது ஏழ்மை என்று சொல்லி ஒன்று இருக்கும் அல்லா மறுபக்கத்தில் செல்வத்தை வச்சிருக்கிறான் சந்தோஷம் என்று சொல்லி ஒன்று இருக்கும் மறுபக்கத்தில் அல்லா கவலையை வச்சிருக்கிறான் அன்புக்குரிய மேலாளர்களே அதே போன்றுதான் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானா அன்புக்குரிய மேலாளர்களே மறந்து விடாதீர்கள் இது ஒரு பக்கம் மாத்திரமல்ல இன்னும் ஒரு பக்கம் இருக்குது நோய் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதுல சொல்லலாம் ஒரே வழிகாட்டினார்கள் அந்த ஒரு நோய் உங்களை தொற்றத்துக்கு முன்னால கத்திலோட முடக்கிறதுக்கு முன்னால வைத்திய சாலைகள்ல முடக்கிறதுக்கு முன்னால நீங்க இபாதித்தின் பக்கமாக திரும்புங்க மசிதுக்குள்ளால வாங்க குரானின் பக்கமாக திரும்புங்க விக்கிரு செலவாத்துகளின் பக்கம் திரும்புங்க நோபு பக்கமாக திரும்புங்க தான தர்மங்களை கொடுத்து தன்னுடைய பாவத்துக்குரிய கோபாவை செஞ்சு அல்லாவின் பக்கமாக தன்னுடைய சிந்தனையை நினைத்திருப்புங்க அன்புக்குரிய மேலானவர்களே ஒன்று ரெண்டு கட்டம் அல்ல பல சகாபாக்களுக்கு அதில் சொல்லவாம் ஒரேபுத்தர் இந்த வழிகாட்டல சொன்னார்கள் அதற்கு இவருமா ரதியல்லாஹு தான் சொல்கின்றார்கள் ஒரு நாள் சொல்லவாம் ஒரேபுத்தலம் வந்தார்கள் தன்னுடைய முபாரக்கான காலத்தை என்னுடைய தோல் புயத்தில் வச்சார்கள் வைத்து விட்டு சில விடயங்களை சொன்னார்கள் ஒன்றுதான் சொன்னார்கள் இந்த உலகக்கூடிய யதார்த்தம் அன்புக்குரிய மேலானவர்களே உலகத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது இது வாழ்வதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு இடம் அல்ல இது தயாரிப்புக்காக வேண்டி வந்திருக்கிறோம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் அது ஆசிரத்துடைய வாழ்க்கை தான் அதில் சொல்லவால் வரைவசம் சொல்கின்றார்கள் துணியா தாண்டக வரி உலகத்தில் வாழக்கூடிய நேரம் ஒரு பிரயாணிய போல வாழுங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் ரப்பின் பக்கமாக நீங்க போக வேண்டும் இரண்டாவதாக ஞாபகம் செஞ்சார்கள் மோத்துடைய ஞாபகம் காலையுடைய நேரத்தை அடைந்தா மாலையுடைய நேரத்தை எதிர்பார்க்காதீங்க மாலையுடைய நேரத்தை அடைந்தா காலையுடைய நேரத்தை எதிர்பார்க்காதீங்க மௌத்து அவரை தலைக்கு ரொம்ப அருகாமையில் அந்த அன்புக்குரிய மேலானவர்களே மூணாவதாக அதுல சொல்லதால் ஒரேமக்களும் ரெண்டு வசியத்துகளை சொன்னார்கள் அதுல ஒன்றுதான் சொன்னார்கள் இவனு மதே ரவி அல்லாஹு காலமும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானா அல்லா உங்களுக்கு ஆசியத்தை தந்திருக்கிறானா எந்த விதமான குறைபாடுகளையும் அல்லா உண்டாக்கல்ல உங்களை கண்ணியமாக அல்லா வாழ வச்சு கொண்டிருக்கிறானா நோய் என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்குள்ளால வாரத்துக்கு முன்னால நீங்க விவாதத்துகளை செஞ்சு கொள்ளுங்க ஆனால் அன்புக்குரிய மேலாண்மர்களே ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம் வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன ஒரு காய்ச்சல் தான் அன்புக்குரிய மேலாண்மர்களே மரணத்துடைய படுக்கையாக மாற்றி விடுகின்றது வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் தான் அது மரணக்கூடிய படுக்கையாக மாற்றி விடுகின்றது அன்புக்குரிய மேலானவர்களே அல்லாவின் பக்கமாக எங்களுடைய சிந்தனையை திருப்போம் அதுல சொல்லலாம் உழைவு செல்லும் முதலாவது வழிகாட்டல் இபாதத்தின் பக்கமாக இரண்டாவது தான் அல்லாவின் பக்கமாக கரம் ஏந்தி துவா செய்ய சொன்னார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே ஆபியத்தை கேட்க சொன்னார்கள் அதில் சொல்லலாம் உறைவ செல்லம் அவர்களுடைய அதிர்களை பெருட்டுங்கள் அதில் சொல்லலாம் உறைவ செல்லம் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லலாம் உறைவ செல்லம் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹு மாப்பினி பி வதனி அல்லாஹு மாப்பினி பி சொன்னை அல்லாஹு மாப்பினி பி பசரி யாழ்ல இந்த பார்வையில் ஆரோக்கியத்தை தருவாயாக என் செவிப்புலன்ல ஆரோக்கியத்தை தருவாயாக என் உடம்புல ஆரோக்கியத்தை தருவாயாக அன்புக்குரிய மேலானவர்களே ஆச்சரியமான கற்பனை பண்ணக்கூட முடியாத அளவுக்கு சொல்லவாக உரைவசலம் துவா செஞ்சிருக்கிறார்கள் இன்னொரு விவாதத்தில் வந்திருக்குது அல்லாஹுமினி அவுதுபிக்க மினல் பரசி والجنون والجذام وسيء الاسقام يا الله கருங்குஷ்டத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக வெண்குஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பாயாக பைத்தியத்தை விட்டும் பாதுகாப்பாயாக கடைசியாக துவா செய்கிறார்கள் சமூகம் ஒருக்கம் கொண்டு பாடக்கூடிய சமூகம் ஒதுக்கி வைக்கக்கூடிய வைத்திய பானைகள்ல முடக்கிவிடக்கூடிய சமூகத்துல கரம் நீக்க வச்சக்கூடிய பயங்கரமான நோய்களை விட்டோம் எங்களை பாதுகாப்பாயாம் என்பதாக சொல்லலாம் வலைவசலம் துவா செஞ்சிருக்கிறார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே துவா செஞ்சது மட்டுமல்ல அல்ல சொல்லவான் ஒளிவு செல்லம் துவா செய்யுமாறும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது இதுகள்ல வந்திருக்குது சொல்லவான் ஒளிவு செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவால ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவால ஒரு மனிதன் இரண்டு கரத்தையும் ஏந்தி அல்லாவிடத்துல முறைப்படக்கூடிய நேரத்துல அவனுடைய துவால அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான துவா அவன் ஆரோக்கியத்தை கேட்பது என்பதாக சொன்னார்கள் அல்லாவின் பக்கமாக கரம் வேண்டுங்கள் அன்புக்குரிய மேலானவர்களே எந்த அளவுக்கு சொல்லவாக உழைவசலம் சொன்னார்கள் என்றார் எங்கு கேட்க சொன்னார்கள் என்றார் அன்புக்குரிய மேலானவர்களே நேரம் இடம் கொடுக்கவில்லை இந்த ஒரு ஹதீச மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அதில் சொல்லவாக சொல்லும் சொன்னார்கள் இரண்டு அதான்களுக்கும் மத்தியில் கேட்கக்கூடிய துவா கபூல் இதன் இரண்டு அதான் அது அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் ஒரு குறுகிய நேரம் பஜருடைய நேரம் கொஞ்சம் விசாலமாக இருக்கும் ஏனையுடைய நேரத்தை எடுத்தால் ஒரு குறுகிய நேரமாக இருக்கும் அன்புக்குரிய மேலாவர்களே சொல்லலாம் ஒரே புத்தகம் சொன்னார்கள் அந்த ஒரு நேரத்துல ஒரு மனிதன் இரு கரத்தையும் ஏந்தி அல்லாவிடத்துல துவா செய்வான் என்றால் அவனுடைய துவா கபூலியத் என்பதாக சொன்னார்கள் அன்புக்குரிய மேலானவர்களே சஹாபா பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் அதில் செல்லம் ஒலைவு செல்லம் அவர்களிடத்துல கேட்கிறார்கள் அந்த ஒரு நேரத்துக்குள்ளால நாங்க இன்னத்தை கேட்க வேண்டும் அந்த ஒரு நேரத்துக்குள்ளாக நாம் இன்னத்தை கேட்க வேண்டும் அன்புக்குரிய மேலானவர்களே சொல்லமாக வலைவசலம் சொல்கின்றார்கள் சொல்லுவாதல் ஆபியா அந்த ஒரு சுண்ணத்துக்கு பின்னால அந்த ஒரு நபிலிருந்த தொழுகைக்கு பின்னால அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அல்லாவின் பக்கமாக இரு மீண்டி ஏந்தி அல்லாவிடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே அந்த ஒன்றின் பக்கம் தேவையுள்ளவர்களாக ஒரு பயந்த ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய மேலானவர்களே எந்த அளவுக்கு நானும் நீங்களும் இவாதத்தின் பக்கமாகவோ அல்லாவின் பக்கமாக எங்களுடைய கரங்களும் ஏந்தப்படும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்படும் எனவே அல்லாஹுக்கு சுபானுபூத்தாலா எங்களுடைய வாழ்க்கையில கைதுகளை உண்டாக்குவானாங்க அவனுக்கு பொருத்தமான நல்ல மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாங்க யார் எங்களுடைய உள்ளங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்கின்றது யாழ்லாம் எங்களுடைய உள்ளங்களை நீ பரிசுத்தமாக்கிடுவாயாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளால் உன்னுடைய அச்சத்தை நிரப்பிடுவாயாங்க என்னுடைய உள்ளத்துக்குள்ளால் உன்னுடைய மகப்பத்தை நிரப்பிடுவாயாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளால நல்ல உணர்வுகளை உண்டாக்கிடுவாயாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளால அமல்களுடைய ஆட்சி உண்டாக்கிடுவாயாக இந்த உள்ளத்துல பாவத்துடைய வெறுப்பை உண்டாக்கிடியா அந்த ஆசிரத்துடைய சிந்தனையை உண்டாக்கிடியா ஒரு நாள் உனக்கு முன்னால நிப்பாட்டப்பட இருக்கிறோம் என்ற பயத்தை உண்டாக்கிடுவாயாக அந்த மௌத்துடைய சிந்தனையை உண்டாக்கிடுவாயாக அமல்களின் பக்கம் ஆசையை உண்டாக்கிடுவாயாக ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிறியாள்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக சுமக்க முடியாத நோய்களை தந்து சோதித்திடாதே அல்லா வைத்திய சாலைகள்ல முடக்கிடாதே அல்லா கட்டிலோட முடக்கி விடாதே அல்லா சமூகம் பலிக்கின்ற நோய்களை தந்துடாதே அல்லா சமூகத்துல கரம் நீட்ட வைக்கக்கூடிய நோய்களை தந்துடாதே அல்லா ஆசியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக ஒரு நாள் உன்னை சந்திக்க வர இருக்கிறோம் யா அல்லா நாங்க வாழ்ந்த காலங்கள்ல எங்களோட கடைசி காலம் ஒரு சிறப்பான காலமாக ஆக்கிடுவாயாங்க நாங்க செஞ்ச அமல்கள்ல எந்த அமல் உனக்கு விருப்பமாக இருக்குதோ அந்த ஒரு அமலை செய்ய வச்சுங்களை மௌத்தாக்கிடுவாயாங்க உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு நாளை நீ முடிவு செஞ்சிருக்கிறாயா அந்த ஒரு நாளை எங்களோட வாழ்நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக ஆக்கிடுவாயாக யாவ் எங்களுக்கு இந்த தன்பான தாழ்ந்தவருடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக யார் யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக யார் யாரெல்லாம் உயிரோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஆப்பியத்தை நசீபாக்கிடுவாயாக யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆப்பியத்தை நசீபாக்கிறியாங்களா பயங்கரமான நோய் நம்பல்களை விட்டோம் எங்களை தாய் தந்தர்களை பாதுகாத்திருவாயாக எங்களோட மனைவி மக்களை பாதுகாத்திருவாயாக எங்களோட குழந்தைகளை பாதுகாத்திருவாயாக எங்களோட சகோதர சகோதரிமார்களை பாதுகாத்திருவாயாக போரா முஸ்லீம்களையும் பாதுகாத்திருவாயாக இந்த நாட்டையும் பாதுகாத்திருவாயாக வாக்கு தாமான الحمد لله